திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் வீழிமிழலை நாடு சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் அரையார் வீரி கோவண ஆடை நரையார் வீடையூர்தி நயந்தான் விரையார் பொழில் வீழிமிழலை உரையால் உணர்வார் உயர்வாரே புனைத்தல் பூரி புஞ்சடை தன்மேல் கனைதல்லோரு கங்கை கரந்தான் வினையில்லவர் வீழிமிழலை நினைவில்லவர் நெஞ்சமோ நெஞ்சே அழவல்லவராடியும் பாடி எழவல்லவர் என் தந்தையடி மேல் விழவல்லவர் வீழி மீழலை தொழவல்லவர் நல்லவர் தொண்டே உறப்போ புரி புஞ்சடை தன்மே அரபம் மறையார்த்த அழகன் விரவும் பொழில் வேழி மிழலை பரவும் மடியார் அடியாரே கரிதாகிய நஞ்சடி கண்டன் வரிதாகிய வண்டரை கொன்றை விரிதார் பொழில் வீழிம்பீழலை உரித்தான் நினைவார் உயர்வாரே சடையார் பீ சீரையான் சரிபூத படையான் கொடி மேல தொற்பைங்கண் விடையான் ஊரை வீழி மீழலை அடைவாரடியாரவர் தாமே செரியார் கழலோ சிலம் பார்க்க நெறியார் குழலாளொடு நின்றான் வெறியார் பொழில் பீழிமீழலை அறிவார் அவலோ அரியாரே உளையாவலியொல்க அரக்கன் வளையாவிரலூன்றிய மைந்தன் விளையார் வயல் வீழிமேழலை அழையாவருவார் அடியாரே மருள் செய்திருவர் மயலாக அருள் செய்தவனார் அழலாகி விருள் செய்தவன் வீழிமீழலை தெருள் செய்தவர் தீ வினை தேய்வே துளங்கு துளங்கூ அவர் தொன்மை வளங்கொள்ளமின்புல்லமண் தேரை விளங்கும் பொழில் வீழும் மீழலை உளங்கொள்பவர்தம் வினையோய்வே நளிர்காழியுள் ஞான சம்பந்தன் குளிரார்ச்சடைய நடி கூற மிளிரார் பொழில் வீழும் மீழலை கிளர்பாடல் வல்லார் கிளை கேடே கிளர்பாடல் வல்லார் கிளை கே டேம் சுவாமி வீழியழகர் அம்பாள் அழகு முலையம்மை திருச்சிற்றம்பலம்